உலகத்துல உலகத்தில் இன்றைக்கு நிறைய மகிழ்ச்சிகள் நிறைய ஒன்று கூடல்கள் மக்களை வலிக்கெடுப்பதற்காக மக்களை நரகத்தின் பக்கம் அனுப்புவதற்காக இன்றைக்கு நிறைய உலகத்தில் மஜிலிஸ்கள் நடக்குது அதுக்கு மத்தியில் ஹபீப் சல்லாஹ் அலிஸ்லாம் அவங்க சில மஜிலிஸ்களை முபாரக்குடையது முபாரக்கான சில விஷயங்களை சொல்லிக்கிறான் அதுல ஒன்று தான் நிகா என்பது ஒரு முபாரக்கான பரக்கத் பொருந்தியது அப்படியான ஒரு மஜிலிஸ்ல நாங்க உட்கார்ந்து இருக்கிறோம் இல்லா இன்னைக்கு நிறைய நிகா மஜிலிஸ்களை இதை ஆரம்பிக்க முன்னால நான் சொல்லிக் கொள்றேன் இன்னைக்கு நிகா மஜிலிஸ்களை ஆரம்பிக்க முன்னால ஒரு பயான் வைக்கிறாங்க அதுக்கு போற ஒரு ரெஜிஸ்டர் நடக்குது இதுக்கு மத்தியில ஒரு ஷார்டேஜ் உடைய ஏற்பாடுகள் செய்யறாங்க அலமது இல்லா இந்த பயான் வைக்கிற நோக்கம் ஏதாவது ஒரு நல்ல விஷயங்களை நாங்க கேட்டு தெரிஞ்சு கொண்டு என்னோட வாழ்க்கையில சில விஷயங்கள் தெரியாம கேடும் முடிக்கக்கூடிய மாப்பிள்ளைக்கு எல்லாத்தையும் இந்த பயன்ல சொல்ல இயலாது ஒரு ஒரு சில விஷயங்கள் அவருக்கு மட்டும் இங்க வந்திருக்கக்கூடியவங்க திருமணம் முடிக்க ஈக்கிறவங்க முடிச்சவங்க எல்லாத்துக்கும் சேர்த்துதான் ஒரு சின்ன ஒரு பயன் ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டு அதனால இன்ஷா அல்லா கொஞ்சம் மீக்கிறவங்க ஒரு மிச்ச நேரம் பேசல ஒரு குறுகிய நேரம் அதுக்குள்ள ஒரு சில விஷயங்களை இன்ஷா அல்லா உங்களோட ஷேர் பண்ணி கொள்றேன் அதனால வந்திருக்கக்கூடியவங்க முடியுமானவங்க சஃபுகள்ல கொஞ்சம் நெருக்கமா இங்க முன்னுக்க வாங்க மஜிலிச கண்ணியப்படுத்துங்க மஜிலிஸ் முடிஞ்ச போறோம் சம்பதிக்காக வேண்டி பாரக் அல்லாஹு லக்குமா ஒபாரக் அலைக்குமா வஜமா பைனகுமா ஃபி என்ற துவாவை ஓதி அவருக்கு வாழ்த்து தெரிவிங்க துவா செய்யுங்க அதே போல இன்ஷா அல்லா இதுக்கு பின்னால ஷார்ட் பங்குடுவாங்க அதெல்லாம் செய்வாங்க இப்ப கொஞ்சம் கவனத்தை சிதற விடாம இந்த இடத்துல நாங்க என்னத்துக்காக ஒன்று கூடிக்கிறோமோ அதுல கொஞ்சம் கவனம் செலுத்தி இன்ஷா அல்லா கொஞ்சம் பயன் முடிகிற வரைக்கும் கொஞ்சம் அமைதியாக அதுக்கு பின்னால் நிக்கா ரெஜிஸ்டர் நடக்கைக்கு அதுல எல்லாம் கொஞ்சம் சம்பூர்ணமாக கலந்து கொண்டு அதோட பிரயோசனங்கள் அடையக்கூடிய கூட்டத்துல அல்லாஹ் சுபஹானுவத்தாலா நம் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக கொஞ்சம் இன்ஷால்லாம் நெருக்கமா இருங்க பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம் அல்ஹம்துலில்லாஹ் வஹ்தா வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா மன் லா நபிய பஅதா அம்மா பஅத் ஃபவுல் பில்லாஹ் மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون صدق الله العظيم கணிமிக்க மேலாண் சகோதரர்களே பெரியார்களே அல்லாஹப்பு சுபஹானு தாலா இந்த உலகத்துல மனிதர்கள்ல முதல் படைப்பாக படைச்சது நபியுனா ஆதம் அலிசலாம் ஆதம் அலிசலாத்தை படைச்சிட்டு அல்லாஹு தாலா ஆதம் அலிசலாத்தோட நிப்பாட்டல்ல ஆதலம் ஆதம் அலிசலாத்துக்கு ஒரு துணையாக துணைவியாக மனைவியாக ஹவா அலிசலாத் அல்லாஹ் தாலா படைச்சான் ஹவா அலிசலாத் ஏன் படைச்சான் சகன் மனைவி என்பது ஒரு கணவருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆறுதல் இல்ல எங்கட பிரச்சனைகள் எங்கட வாழ்க்கையில பேஸ் பண்ணக்கூடிய ஏதாவது என்ன ப்ராப்ளமா இருந்தாலும் எங்கட மனைவி ஒத்திக்கிறா என்ற ஒரு ஆறுதல் அவங்களோட ஷேர் பண்ணி கொள்றது சில விஷயங்களை இல்லையா ஒரு ஆறுதல் அல்லாஹ் சுபஹானு தாலா ஒரு மனைவி அல்லாஹ் சுபஹானு தாலா எங்களுக்காக படைச்சிருக்கிறது அவனுடைய ரஹ்மத் என்பதாக குரான் சொல்லுது மவத்தா ரஹ்மா இரண்டு விதமான அருள்களை பத்தி பேசுது டீப்பா பேசல மேலோட்டமாக இன்ஷால பேசுறேன் ஒன்று உல ரீதியான அமைதி உடல் ரீதியான அமைதி வரலாறுகள் எடுத்துக்கொண்டா இந்த தீனுல் இஸ்லாம் பரவுறதுக்கு பெண்களுடைய பங்களிப்பு மிக முக்கியமாக மனைவிமாருடைய பங்களிப்பை பத்தி இஸ்லாம் விரிவாக பேசுது வரலாறுகள் எடுத்துக்கொண்டார் அதுல மிக முக்கியமாக எங்களுக்கு தெரியும் உலகத்தில வெளியான எத்தனையோ நபிமார்களுடைய சமுதாயத்தில சிறந்த சமுதாயம் ஹபீப் சல்லா அலிஸ்லாம் அவர்களுடைய சமுதாயம் ஆகிய நாங்க இந்த சமுதாயத்துக்கு யார் அல்லாஹு தால நபியாக சாய்ஸ் பண்ணினா உலகத்துல படைத்த சிறந்த படைப்பு நபிமார்களுக்கு இமாம செஞ்சவர் இமாமுல் அம்பியா நபிமார்கள்ல சிறந்த ஹபீப் சல்லா அலிஸ்லம் அவங்கள அல்லாஹ் தால அனுப்பினார் இந்த ஹபீப் சல்லா அலிஸ்லம் அவங்க இவங்களுடைய வாழ்க்கைக்கு மிக உறுதுணையாக துணைவியாக மனைவியாக மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டிவாக தான் ஹதீஜா ரவியல்லா வண்ணா எங்களுக்கு வரலாறு தெரியும் இல்லையா இந்த ஹதீஜா ரவியல்லா வண்ணா எப்படி தன்னுடைய சொத்து செல்வங்களை செலவழிச்சாங்க முதலாவது ஈமான் கொண்ட பெண்மணி அன்பான் இஸ்லாம் உறவுகளே அபீர் சல்லா அலி சொல்லுமாங்க இந்த இறங்க முன்னால ஹிரா தொகைக்கு போவாங்க தனியாக அமல் செய்யறது ஹுப்பிப இலையில் ஹலா தனியாக அமல் அமல் செய்யறது தனியாக இயக்கிறது அவனுக்கு கொஞ்சம் விருப்பமா இருந்துச்சு அபீர் சல்லா அலி சொல்லம் அவங்க ஒரு முறை போறாங்க ஜிப்ரீல் அலி இஸ்லாம் வகைய இறக்கி இறக்குறாங்க முதல் தடவை ஓத சொன்னாங்க ஓத தெரியா என்னாங்க அணைச்சு கொள்றாங்க பின்னால ஓதுறாங்க அன்மா இஸ்லாம் யோரோகளே பயம் வந்துட்டு முதல் தடவை ஓடோடி யார்கிட்ட வாராங்க தன்னுடைய மனைவிட்ட ஹதீஜா ரவியுல்லா அவங்கள்ட்ட வாராங்க ஜம்மிலூனி என்னைய போத்துங்க உடம்புல உள்ளத்துல பயமாக்கி நடுக்கமாக்கி நடுங்குறாங்க ஹதீஜா ரவியுல்லா போத்துறாங்க போத்திட்டு நடந்ததை சொன்ன உடனே என்ன சொன்னாங்க அபதா ஏ நபியே சல்லாஹ் அலி சொல்லம் அல்ல அவங்களே ஒரு நாளும் கேவலப்படுத்த மாட்டான் உங்களை கேவலப்படுத்த மாட்டான் இதுதான் ஆறுதல் யாரு ஹதிஜா ரதி அல்லாஹா கூட்டிட்டு போறாங்க தன்னுடைய சாச்சாவுடைய மகன் வரகத் இபுல் அவர் சொல்றாரு கடைசியாக அனுப்பப்பட்ட நபி அந்த நேரத்துல நுபுவத் உங்களுக்கு அந்த நேரத்துல உங்களே இந்த மக்கால இருந்து நீங்க நுபுவத்தை எத்தி வைக்க கொள்ள உங்களை விரட்டுவாங்க அந்த நேரத்துல நான் ஹயாத்தோட இருந்தா உங்களுக்கு உதவி செய்வேன் என்று சொன்னாங்க ஹயாத்தோட இக்கல்ல அன்பன் இஸ்லாம் உறவுகளே சதீஜா ரதியுல்லா வண்ணா பெரிய ஒரு சப்போர்ட்டிவா இருந்தாங்க இவங்க மௌத்தா போன ஆண்டுக்கு ஹபீப் சல்லா அவங்களுக்கு ஐம்பது வயசு இவங்க மௌத்தா போறாங்க ஆமுல் என்ன கவலைக்குரிய ஆண்டெண்டே பேர் வைக்கப்பட்டுச்சு என் அவ்வளவு இறக்கம் கபிஜா ரதி அல்லா ஒரு முறை ஈக்கிறாங்க இவங்க செஞ்ச சப்போர்ட்க்கு அல்லாஹு தால எவ்வளவு பெரிய நன்மாராயம் சொல்றாங்க ஜிப்ரீல் அலி இஸ்லாம் வாராங்க அந்த நேரத்துல கதீஜா ரபி அல்லா வன்ஹா அவங்க ஹபீப் சல்லா அலிஸ்லாம் அவங்களுக்கு சாப்பாடு செஞ்சு கொண்டிருக்கிறாங்க இந்த நேரத்துல ஹதீஜா ரபி அல்லா வன்ஹா அவங்களுக்கு ஜிப்ரீல் அலிஸ்லாம் சொல்றாங்க ஹதீஜா ரபியுல்லா அவங்க கையில சாப்பாடு உங்களுக்காக தயார் செய்யறாங்க அவங்க உங்கள்கிட்ட வந்தா நீங்க அவங்களுக்கு சொல்லுங்க அல்லா சலாம் சொல்லி அனுப்பிக்கிறான் யாருக்கு ஹதீஜா ரபியுல்லா அண்ணா ஏந்த சலாத்தையும் எத்தி வைங்க அது மட்டும் இல்ல அல்லாட சலாம் ஜிப்ரீல் அலிஸ்லாத்துடைய சலாம் அது மட்டுமல்ல சுவர்க்கத்தில் அவங்களுக்காக அல்ல ஒரு மாளிகையை தயார் செஞ்சிருக்கிறான் முத்தாலான மாளிகை அயில சத்தம் இல்ல அமைதியான ஒரு மாளிகை அயில அந்த கச்சபச்ச என்று சொல்லி ஒன்றும் இல்ல எல்லாம் காமாய்க்கும் அவ்வளவு அழகான முத்தால செய்யப்பட்ட ஒரு மாளிகை அவர்களுக்காக இருக்குது அல்லாஹ் தயார் செஞ்சு வச்சிருக்கிறான் என்ற நன்மாலயத்தை சொல்லுங்க நபியே சல்லாஹ் அலிஸ்லாம் என்று ஹபீப் சல்லாஹ் அவங்களுக்கு அந்த ஜிபீர் அலிஸ்லாம் நன்மாராயத்தை சொல்லிட்டு போறாங்க இவ்வளவு ஒரு சப்போர்ட்டிவாக இருந்தாங்க எந்த அளவுக்கு என்றா ஹதீஜா ரதியுல்லாவுடைய ஒப்பாத்துக்கு பின்னால எவ்வளவு பெரிய ஒரு பொண்டொன் இருந்திருக்கும் இல்லையா ஹபீப் சல்லா அலுவலம் ஏழு புள்ளில் அதுல ஆறு பேர் ஹதீஜா ரபியுல்லா அவன் மூலமாக கிடைச்சது ஒரே ஒரு மகன் இப்ராஹிம் மாரியத்துல் குபத்திய என்ற நாலு அடிமை பெண்களை திருமணம் செஞ்சிருந்தாங்க ஹபீப் சல்லா அலுவலம் அதுல ஒன்று தான் மாரியா குபத்தியா ரபியுல்லா அவன்ஹா இவங்க மூலமாக கிடைச்சது அன்பா இஸ்லாமிய உறவுகளே இந்த ஆறு பேரையும் ஹதீஜா நாயகி மூலமாக அல்லாஹ் ரஹ்மத்தாக கொடுத்தான் ஹதீஜா நாயகி ரவி அல்லா வன்ஹா மௌத்தா போன போறோ எப்பெல்லாம் நினைவு வருதோ உடனே ஒரு ஆடொண்ட குர்பான் செஞ்சு யார் யாரெல்லாம் ஹதீஜா ரவியுல்லா அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அவங்களுக்கு அனுப்பி வைப்பாங்க ஆயிஷனா இதை பார்த்துட்டு ஒரு ஹதீஸ்ல சொல்றாங்க ஹதீஜா அல்லா வன்ஹா அவங்களை பத்தி அடிக்கடி சொல்ல கொள்ள எங்களோட மனைவி மாறுகள்ல அவங்களோட வந்த ரோசம்மா வேற எந்த மனைவிமாரோட எனக்கு ரோசம் இல்ல ஏழாம் ஒரு நாள் நான் கேட்டேன் யார சூழல்லா சல்லல்லா அலிசலம் உலகத்துல ஹதீஜாவை தவிர வேற பொம்பளையில இல்லையான்னு கேட்டேன் அந்த ஹதீஜாவுடைய அவங்களுடைய உள்ளத்துல தந்திருக்கிறான் தந்திருக்கிறான் அப்ப எவ்வளவு ஒரு பொண்டொண்டு இருந்திருக்கும் சுபஹான் அல்லாஹ் இதனால தன் மவத்தா வரஹ்மா என்று குரான் சொல்லுது அது மட்டுமல்ல ஏனைய மனைவிமார்கள் ஆயிஷா ரதி அல்லாவன்ஹா எப்படி இருந்தாங்க ஒரு ஃபகீஹா மார்க்க சட்டங்களை சொல்லக்கூடிய பெண்களுடைய விசேஷமாக பெண்களோடு சம்பந்தப்படக்கூடிய சட்டங்களை சொல்லக்கூடிய ஒரு ஃபகீஹாவாக இருந்தார்கள் ஒரு முறை சுதேபிய உடன்படிக்கை நடக்குது இல்லையா ஹிஜிரி ஏழுல இந்த நேரத்துல சஹாபாக்களுடைய தரப்புல உம்ராவுக்காக ரெடி ஆயிட்டு போறாங்க முஷ்ரிக்கீன்கள் வந்து சொன்னாங்க உம்ரா செய்ய இயலாது வார வருஷம் வாங்க இப்ப உடன்படிக்கை நடக்குது இந்த நேரத்தில் அந்த கடிதத்தில் எழுத கொள்ள மீன் முகமது இப்னி அப்துல்லான்னு தான் எழுதணும் ரசூல் என்று சொல்லேலா நபி என்று சொல்லேலா என்று சொல்லி சொன்ன உடனே அலி ரபி அல்லாவன் அவங்க எழுத்தாளராக இருந்தாங்க யார சூழல்லா அந்நபி என்று எழுதாட்டி நான் எழுத மாட்டேன் பின்வாங்கினாங்க அன்பான் இஸ்லாமிய உறவுகளே அவ்வளோ சஹாபாக்களுக்கு கோபம் ஏன் ரசூல் சல்லா அலிஸ்லாம் அவங்கள கேவலப்படுத்துற மாதிரி முஸ்லிக்கீன்கள் நடந்து கொண்டாங்க அதுக்கு பின்னால உடன் படிக்க முடிஞ்சிட்டு முடிஞ்ச உடனே ஹபீப் சல்லா அலிஸ்லம் சொன்னாங்க சரி வார வருஷம் உம்ராவ் செய்வோம் ஹூமு ஒன் ஹரு இப்ப என்ன செய்யுங்க உடன் படிக்க முடிஞ்சிட்டு இப்ப நீங்க வந்தது உம்ரா செய்ய இல்லாம போச்சு இப்ப உங்களோட தலைய வலிங்க அதுக்கு பின்னால கொண்டு வந்த கால்நடைகளை ஆடுகளை ஒட்டகங்களை அறுத்து குர்பான் செய்யுங்க அன்பாங்க இஸ்லாமிய உறவுகளே சஹாபாக்கள் கோவத்தில் வைக்கிறாங்க யார சொல்லல்லா விட்டு கொடுத்தீங்கப்படா இந்த இடத்துல ஹபீப் சல்லா விட்டு கொடுத்தாங்க அன்பாங்க இஸ்லாமிய உறவுகளே சொன்னாங்க மூணு தடவை சொன்னாங்க என்ன தலைய வலிங்க குர்பான கொடுங்க மூணாவது தடவை மெலும்பல்ல யாரும் தன்னுடைய அந்த கூடார துளுக்க போறாங்க அவன மனைவிமார்கள் ஒருவரான உம்மு தலமா ரதியுல்லா வண்ணா ஐக்கிறாங்க யார சொல்லல்லா சல்லா அலிசல்லாம் ஏன் ஒரு மாய ஐக்கிறீங்க நடக்கிறத சொன்னாங்க சஹாபாக்கள் யாரும் கேக்குறாங்க இல்ல யாரும் சொல்லல்லா சொல்லும் அவங்கள சொல்றத விட்டுட்டு நீங்க வெளிய போய் நீங்க உங்களோட குர்பான கொடுங்க ஒன்னாவது நீங்க உங்களோட தலைய முதலாவது வலிங்க அதுக்கு இப்ப என்ன நடக்குதுன்னு பாருங்க மஷூராவை எடுக்கிறாங்க எப்படி தீனுக்கு சப்போர்ட்டிவ் ஆயிருந்தாங்க வெளியே வாராங்க குர்பான கொடுத்தாங்க கூப்பிட்டு சொன்னாங்க என்ன தலைய வலிங்க மலை மலைன்னு சாபாக்கள் எலும்பி என்ன செஞ்சாங்க டக் டக்குன்னு அவங்களும் தலைய வலிச்சு குர்பான் கொடுக்க ஆரம்பிச்சாங்க இது பெண்களுடைய மஷூரா அதனால அவங்களோட மஷூராக்கள் பண்ணணும் அன்பா இஸ்லாம் உறவுகளே எவ்வளவு ஒரு பொன் தீனை வளர்க்கறதுக்கு தீன் உலகத்துல ஸ்பெட் ஆகுறதுக்கு உலகத்துல பரவுறதுக்கு பெண்களுடைய மிகப்பெரிய பங்களிப்பு இருந்துச்சு அதனால அன்பான் இஸ்லாம் உறவுகளே இதனால நல்லா சுபானும் சாலா அலமது இல்லா இந்த அடிப்படையில இங்கே ஒரு நிக்கா திருமணம் பேசப்பட்ட நவாசாஜியுடைய மகன் அலமது இல்லா அவங்களுடைய வாழ்க்கையிலும் நல்லா பறக்க செய்யணும் அவங்களுடைய வாழ்க்கையிலையும் தீன நசீபாக்கி நல்ல சந்ததிகளை சாலையானவர்களை அந்த சந்ததியின் மூலமாக அல்லாஹ் தாலா உருவாக்குவானாக இந்த அடிப்படையில யார் யாரெல்லாம் இந்த மஜிலிஸ்ல நிக்கா செய்ய அமைக்கிறாங்களோ அல்லாஹ் தாலா அவர்களுக்குரிய ஏற்பாடுகளையும் அல்லாஹ் செஞ்சு கொடுப்பானாக யார் யாரெல்லாம் நிக்கா செஞ்சோம் எங்களுடைய வாழ்க்கையில சீர்திருத்தங்கள் தீனுடைய வாழ்க்கை அல்லாஹ் தாலா வாழ்க்கையில ஏற்படுத்துவானாக இந்த அடிப்படையில ஒரு மூணு மூணு விஷயங்கள் இன்ஷா அல்லாஹ் சொல்லிட்டு என்ற பயானம் முடிச்சு கொள்றேன் அதுக்கு இன்ஷா அல்லா ரெஜிஸ்டர் நடக்கும் அன்மா இஸ்லாமிய உறவுகளே யஹேபு நபி கசீர் இமாம் யஹேபு நபி கசீர் ரஹமத்துல்லா அலேஹி அவங்க ஒரு கருத்து ஒன்று சொல்றாங்க கொஞ்சம் நாங்க கவனிச்சு கொள்ளணும் இன்னைக்கு உலகத்துல நிறைய அமல்கள் இமாம்கள் சொல்றாங்க பறக்கத் இல்லைண்டா ஒரு மனுஷன் குலகத்துல வாழையலாம் பறக்கத் இல்லைண்டா ஒரு மனுஷன் குலகத்துல வாழையல எதிலையும் நல்லா பறக்கத்து வச்சுக்கிறான் வீட்டுக்கு போக்கல சலாம் சொல்லிட்டு போங்க இஸ்திகபார் அதிகமாக பிள்ளைகளுடைய முகத்தை பார்த்து சிரிங்க உங்களோட பெற்றோர்களுடைய முகத்தை பார்த்து புன்னகை செய்யுங்க பரக்கத் கிடைக்கும் இதே போல சுபத்துலாம தூங்கினா ஈக்கிற பரக்கத் இல்லாம பேசிடும் பரக்கத் கிடைக்கிற ஒரு செக்ஷனிக்கு பரக்கத்தை இல்லாமாக்குற செக்ஷனிக்கு அதுல யஹீப் நபி கசீர் ரஹமத்துல்லா அலேஹி நெய்மா மூணு விஷயங்களை சொல்றாங்க பரக்கத்தை இல்லாமக்கூடிய மூணு விஷயங்கள் இவருடைய மூணு விஷயங்களை நான் பார்த்தேன் இது நிக்காவோட சம்பந்தப்படக்கூடிய மூணு விஷயங்கள் அதுல முதலாவது எந்த வீட்டுல விபச்சாரம் நடக்குமோ அந்த வீட்டில இருந்து நல்லா பறக்கத்தை கலட்டி எடுப்பார் விபச்சாரத்தை தடுக்கத்தான் இஸ்லாம் நிக்காக ஹலாலாக்கி எந்த சமுதாயத்துல நிக்காவுடைய பெர்சன்டேஜ் குறையுமோ அந்த சமுதாயத்துல ஓரின சேர்க்கையும் விபச்சாரமும் அதிகரிக்கும் என்பதாக இம்மாங்கள் சொல்றாங்க அன்மான் இஸ்லாமியரோர்களே யூரோப் கண்ட்ரீஸ்கள் எடுத்துக்கொண்டா லிவிங் டுகெதர் என்ன சேர்ந்த வாழ்வை விருப்பம் என்ன விட்டுட்டு போறேன் அது மட்டுமில்ல என்ன சட்டம் ஆண்கள் ஆண்களை திருமணம் செய்யலாம் இதனால் என்ன தெரியுமா நடக்கும் ஹபீப் சல்லா அலிசம் சொன்னாங்க எப்படி சொன்னாங்கண்டா எந்த சமுதாயத்துல விபச்சாரம் அதிகமாக நடக்குமோ அந்த சமுதாயத்தை அல்லாஹு வல் அவுஜா லம் அந்த தசாப்தத்திலேயே அவங்களோட காலத்திலேயே முன்னே காலத்துல கேள்விப்படாத புதிய புதிய நோய்களை கொண்டு அல்லா சோதிப்பான் இந்த சமுதாயத்துல பாருங்க ஒரு இந்த இந்த ரெண்டு தசாப்தங்கள் ஒரு இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னால முந்தி காலத்துல சொல்லுவாங்க ஹார்ட் அட்டாக்ல ஒத்தர்த்தான் ஆடை கோடைக்கு ஒத்தர்தான் மௌத்தா போறேன் சுகர் வந்து ஆடை கோடைக்கு ஒத்தருக்கு தான் நீக்கிறேன் அந்த காலத்துல பாவம் குறவு நோய் குறவு இந்த காலத்துல பாவங்கள் கூட கூட கேள்விப்படாத எத்தனையோ நோய்கள் சுபகானல்லா இதனுடைய பின்னணி என்ன எங்க விபச்சாரம் கூடுமோ இதனால நாய்ஷா ரதியுல்லா கேட்டாங்க யாரு சொல்லலாம் தன்னன் இறங்குறேன்டா பாவம் செஞ்சவங்களுக்கு தான் இறங்கணும் யாரு சொல்ல இல்ல தன்னன் இறங்கினா நல்லவங்களும் சேர்ந்து பாதிக்கப்படுவாங்க ஹயாமத் நாள் அல்லாஹ் தால பிரிச்சிடுவான் நம்தா யோம் மையோல் முஜ்ரிமோன் நல்லவங்கள பாவிகள் அல்லாஹ் பிரிச்சிடுவான் உலகத்துல தண்டனை இறங்கினா எல்லாத்தையும் சேர்த்தான் இறங்கும் அதனால விபச்சாரம் எங்க கூடுமோ அந்த சமுதாயத்தை அல்லாஹ் தாலா புதிய புதிய நோய்களை கொண்டு சோதிப்பான் என்பதாக ஹபீப் சல்லா அலிசன் சொன்னாங்க அதனால இந்த விபச்சாரத்தை தடுக்கிறதுக்கு தான் இஸ்லாம் நிக்காக ஹலாலாக்கி எந்த அளவுக்கு என்றா சாதாரணமா நாங்க விலகி கொள்ளணும் இன்னைக்கு ஒரு ஆணும் பெண்ணும் திருமணம் அதாவது விபச்சாரம் செய்யறாங்க இவங்க மூலமா ஒரு குழந்தை கிடைச்சிட்டு இவங்க நிக்கா செஞ்சு கொள்ளல குழந்தை கிடைச்சிட்டு இஸ்லாத்தோட சட்டம் என்ன தெரியுமா ஹபீப் சல்லா அலிசன் சொன்னாங்க ஷர்ரு சலாசா மூணு பேரும் கெட்டவர்கள் விபச்சாரம் செஞ்ச ஆண் பெண் அதுல கிடைச்ச குழந்தை குழந்தை கெட்டவர் என்ற என்ன கருத்து தெரியுமா அந்த குழந்தை பெரியோரு பாதிப்புக்குள்ளாவது என்ன பாதிப்பு ஹலாலான நிக்கா இல்லாம கிடைச்ச குழந்தை இவங்க ரெண்டு பேருக்கும் தெரியும் எங்கள் மூலமாக தான் கிடைச்செண்டு அப்படி கிடைச்சாலும் சொந்த வாப்பாவோட சேர்க்க இயலாது வாப்பட மீரா ஸ்வராசத் அந்த புள்ளைக்கு கொடுக்கவே இல்லை இஸ்லாம் சொல்லுது எவ்வளவு பெரிய ஒரு பாதிப்பு இதெல்லாம் தடுக்கத்தான் தீனு இஸ்லாம் அது தனி சட்டங்கள் தீனுல் இஸ்லாம் நிக்காக ஹலாலாக்கிக்கு அதனால விபச்சாரம் தடப்படணும் என்றால் நிக்கா செய்ய நாங்க இதெல்லாம் ரெடி பண்ணி நல்ல ஒரு ஜொப்ப தேடி இதெல்லாம் ஊடெல்லாம் கெட்டி இதெல்லாத்துக்கும் போக தேவையில்ல இயக்கூணு புக்கரா கஷ்டவாளிகளாக புக்கராக்களாக உங்களுக்கு சாதாரண ஒரு தொழிலீக்கா உங்களோட மனைவியை பாதுகாக்கலுமா பெருசா ஷோ காட்டி இன்றைக்கு உலகத்துல முக்காவாசி மனிதர்களுக்கு நிம்மதி இல்லாம போனது மத்தவங்க என்ன சொல்லுவாங்க மத்தவங்க என்ன நினைப்பாங்க நாங்க எப்படி புழுந்தேன்னு சொன்னா நாங்க இன்றைக்கு கார்ல போறோம் நாளைக்கு பஸ்ல போனா எங்களை என்ன நினைப்பாங்க நினைச்சு நினைச்சு நீங்க தான் நோயாளி ஆகுறீங்க ஷோ காட்டுறதுக்கு வாழ தேவையில்ல உலகத்துல ரப்பு சந்திக்கிறான் ரப்புடைய திருப்பொருத்தத்துக்கு வாழுங்க அன்பான் இஸ்லாம் யோரோக்கள் அதனால நிக்கா செய்யாதவங்க உங்களுடைய தயாரிப்புகளை ஏற்படுத்திக் கொள்ளுங்க அதற்காக முயற்சி செய்யுங்க அல்லா பறக்க தாக்கி வைப்பான் இது முதலாவது விஷயம் விபச்சாரம் இரண்டாவது யஹியப் நபி கத்தி ரஹமத்துல்லா அலி சொன்னாங்க இரண்டாவது உலக வீட்டுக்கு கொண்டு வரக்கூடிய முசீபத் என்ன தெரியுமா ஹியானத் மோசடி கணவன் மனைவிக்கு தெரியாம மோசடி மனைவி கணவனுக்கு தெரியாம மோசடி இங்க ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன் இன்னைக்கு நிறைய பேர் எல்லாத்தோட கையில பெரும்பாலான ஆட்கள்ட கையில இன்னைக்கு ஸ்மார்ட் போன் இருக்குது ஸ்மார்ட் போனும் சோசியல் மீடியா வந்த பிறகு இன்னைக்கு நிறைய மக்களை தனிமையில பாவம் செய்ய வைக்கிறது எனது தனிமையில பாவம் செய்ய வைக்குது அன்பான் இஸ்லாமிய உறவுகளே இன்னைக்கு நிறைய நடக்கக்கூடிய முசீபத் என்ன தெரியுமா வைஃப் த பாஸ்வேர்ட் ஹஸ்பண்ட்க்கு தெரியா கணவனுக்கு தெரியா கணவன் பாஸ்வேர்ட் வைஃப்க்கு தெரியா இது என்ன சீக்கிரம் எங்களுக்குள்ள எங்களுக்குள்ள என்ன சீக்கிரம் நீங்க பாஸ்வேர்ட் தெரியாம வைக்கிறேன்டா அது ஒரு ஹியான நீங்களோட பிள்ளைகளுக்கு மனைவிக்கு செய்யக்கூடிய மோசடி அன்பான் இஸ்லாமிய உறவுகளே எங்களுக்குள்ள ஒரு பொண்டிக்கணும் இன்னைக்கு எங்கள் எத்தனை பேர் இன்னைக்கு குடும்ப வாழ்க்கைகள் எடுத்துக்கொண்டா ஃபெயிலியர் ஆக நிறைய காரணம் என்ன தெரியுமா எங்கள் எத்தனை பேர் சாதாரணமா நான் கேட்கிறேன் எங்களுக்குள்ள ஒரு ஒத்துமைய அதாவது ஒரு உல்ஃபத் ஒரு ஒத்துமையை ஏற்படுத்த இஸ்லாம் நிறைய வழிகாட்டுது அதுல ஒன்று என்ன தெரியுமா நாங்க ஒரு சுஃப்ராவை விரிச்சு ஒரு சஹான்ல சாப்பாட போட்டு கொஞ்சமோ நிறையவோ நாங்க எல்லாம் ஒரு இடத்துல உட்கார்ந்து சாப்பிடுறது பிள்ளைகளோட பேசிக்கொண்டு சாப்பிடுறது மனைவியோட பேசிக்கொண்டு சாப்பிடுறது அல்லாஹ் உங்களுக்குள்ள ஒரு ஒத்துமை ஏற்படுத்துவான் ஒரு உங்களோட பிள்ளைகள் மாஷா அல்லா இமாமுக்கு பழக்குங்க என்ன வீட்டுல இமாமுக்கு உங்களோட பிள்ளையில தொலை வச்சு நீங்க பின்னுக்காலன்னு சொல்லுங்க ஒரு சுண்ணத்தை உதாரணத்துக்கு சொல்றேன் உங்களுக்குள்ள ஒத்துமை தலை ஏற்படுத்துவார் இப்படி நிறைய விஷயங்கள் உங்களோட பிள்ளைகளோட மாஷால இன்றைக்கு சோசியல் மீடியா வந்த பிறகு இன்றைக்கு அதாவது பெருநாளைக்கு ஈத் முபாரக் ஜும்மா அன்றைக்கு ஜும்மா முபாரக் எல்லாம் முபாரக் ஃபெமிலி மாதிரி முபாரக்ல தான் போகுது உம்மா பாப்பாவை சந்திக்கிறது பேசு பெருநாள் அன்றைக்கு பேசு அவங்களோட சலாம் கொடுக்க இந்த அந்த ட்ரெடிஷன் எல்லாமே மாறிச்சு இன்றைக்கு சோசியல் மீடியா வந்தப்போ ரெண்டு ஒன்று மக்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய தொடர்பு தூரம் ஆயிடுச்சு ரெண்டாவது மனிதனை தனிமையில பாவம் செய்ய வைக்குது அதனால அம்மா இஸ்லாம் யுரோக்களே இன்னைக்கு மதர்ஸ் டே என்ன ஸ்டேட்டஸ் போட்டாச்சு உம்மாவை போல உலகத்துல யாரும் இல்ல உம்மாட்ட கேட்டு பார்த்தா உம்மா பசி இல்ல வாப்பா போல இன்னைக்கு உலகத்துல தியாகம் செய்யற யாருமே ஸ்டேட்டஸ்ல போட்டாச்சு ஆனா வாப்பா பசி இல்ல வாப்பாவை சந்திச்சே மாச கணக்காவது அன்பான் இஸ்லாம் யோரோகளே சயீது முசையப் ரஹமத்துல்லா அலி சொல்றாங்க யாரு பெற்றோர்களுடைய துவாவை பெற்றிருக்கிறார்களோ அவங்களுக்கு அல்லாவுத்தால கெட்ட மரணத்தை கொடுக்க மாட்டான் கெட்ட மரணம் வராது அதனால உண்மை வாப்பாட அதனால இந்த சோசியல் மீடியா வந்தப்ப நான் சொல்றேன் இதனால நடக்கூடிய முசீபத்துகளை அதனால அன்பான் இஸ்லாம் யோரோகளே ஹியானது எங்களுக்குள்ள ஒரு ஒத்துமை ஒரு பொண்ட் ஒன்றிருக்கணும் எங்களுக்கு எங்கட பிள்ளைகளுக்கு மத்தியில மூணாவது விஷயம் சொல்லிட்டு முடிச்சுக் கொள்கிறேன் வீண் விரயம் இது மூணும் கல்யாணத்துல சம்பந்தப்படுது ஒன்று விபச்சாரம் ரெண்டாவது மோசடி மூணாவது வீண் விரயம் மாஷாலான்னு சொல்லி முந்தைய காலத்தை விர ஒரு அளவு சேஞ்ச் ஆகிக்கு முந்தைய காலத்திலிருந்து அதாவது காட்டு செலவழிப்பாங்க லட்சக்கணக்கு என்ன நடக்க போகுது அல்லாவுத்தாலுக்கு ஏமத்து நாள்ல கேட்பானுங்கள்ட்ட இல்லையா செலவழிக்கக்கூடிய ஒவ்வொரு ரூபாயை பற்றி ஹயாமத் நாள் அல்லா சுபானுத்தால கேட்கத்தான் போறான் அன்மான் இஸ்லாமிய உறவுகளே ஷர்ரு தாம் ஹபீப் சல்லாஹும் சொன்னாங்க கெட்ட சாப்பாடுன்னு சொன்னாங்க மோசமான சாப்பாடு என்ன சாப்பாடு தாமுல் வலிமா வலிமாண்டாங்க சஹாபாக்களுக்கு ஆச்சரியம் யார சொல்லல்லா சொல்லல்லா சொல்லம் என்ன சொல்றீங்க ஏன் யுது அகனியா நல்ல பெரிய கைவளை மட்டும்தான் சாப்பாடு கூப்பிடு இன்வைட் பண்றேன் ஏழை எளியவங்களை விட்டாச்சு ஏழை எளியவங்களை கணக்கெடுக்காம விட்டு பெரிய கை அன்பான் இஸ்லாமிய உறவுகளே நான் பொதுவாக இந்த நிக்கா பயான்ல நான் கேட்கறது ஏழ்மென்ற செய்யுங்க இன்ஷா உங்களோட வலிமாக்கு எப்படி நாங்க ரிசர்வ் பண்ணி வைக்கிறோமோ பெரிய கைகளுக்கு கூப்பிட வானம்னு சொல்லல கூப்பிடுங்க அதே போல ஏழை எளியவங்களை கூப்பிட்டு ஒரு ரோ அவங்களுக்காக ரிசர்வ் பண்ணி வச்சு அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்து அவங்களோட முகத்துல வரக்கூடிய சிறுப்ப பாருங்க அந்த கை தான் அல்லாவிடத்துல மேலான கை கை ஏந்தினா உங்களோட வாழ்க்கையை அல்லா தால பறக்கத்தா ஆக்கி வைப்பார் இத்தனை பேர் செய்யலும் அன்சா அல்ல இதுக்கு பிறகு ஒரு ஏழை எளியவங்களை கூப்பிடுங்க அவங்கள கண்ணியப்படுத்துங்க அல்லா சந்தோஷப்படுவார் அவங்களுக்கு தான் தேவை சாப்பாடு அதனால நம்ம இஸ்லாமிய ரோகலே அதனால எல்லாத்தையும் கூப்பிடுங்க குடும்பத்துல உள்ளவங்க எல்லாத்தையும் கூப்பிடுறதோட ஒரு ஏழை எளியவங்களுக்கு ஒரு ரோ ஒதுக்கி வைங்க அல்லாஹு தால அவனுடைய துவாவ அவன மனசு சந்தோஷப்பட்டா ஹபீப் சல்லா அலிஸ்லாம் அவங்க சொன்னமாய் சிறந்த சதக்காண்டி சொன்னாங்க அதாவது பசிச்சவங்களுக்கு உணவளிக்கிறது அவனோட துவா நிச்சயமாக உனோட வாழ்க்கையை மாத்தலாம் உனோட தொழில் அல்லாஹ் தாலா பறக்க செய்வான் அதனால இந்த அடிப்படையில இந்த மூணு விஷயங்களை கொஞ்சம் கவனிச்சு கொள்ளுங்க இந்த விபச்சாரத்தை தடுக்கத்தான் அலமது இல்லா ஒரு நிக்கா ஏற்பாடு செய்யப்பட்டீங்க இரண்டாவது அந்த மோசடி கணவன் மனைவிக்கு மத்தியில் ஒரு பொண்டு ஒண்டிக்கணும் ஒரு கனெக்ஷன் ஒண்டிக்கணும் சீக்ரெட்கள் ஒன்றும் தேவையில்ல உங்களுக்கு மத்தியில் எல்லாத்தையும் மசூரா பண்ணி கொள்ளுங்க அது மட்டுமல்ல தீனுடைய விஷயங்கள் அபீப் சல்லா சொன்னாங்க ஒரு கணவர் எலும்பி சுபவுடைய தொழிலுக்கு எலும்புறாரு மனைவி எப்படி எழுப்பாட்டாரு தண்ணியை தொழிக்கிறாரு தொழிச்சு எழுப்பாட்டாரு இவங்களுடைய வாழ்க்கையில் எல்லாம் பறக்க செய்யட்டும் சொன்னாங்க எங்க கிடைக்குதுவா சுபவுடைய நேரத்திலே கிடைக்குதுவா சுபஹான் அல்லா இந்த மாதிரி மனைவி எலும்புறா கணவன் எழுப்பாட்ட தண்ணியை தொழிச்சு இவங்களோட வாழ்க்கையில் எல்லாம் பறக்க செய்யட்டும்னு சொன்னாங்க அதனால அன்பா இஸ்லாமிய உறவுகளே இந்த விஷயத்தை பார்த்துக்கோங்க அதே போல இன்னொரு விஷயம் தான் ஆடையுடைய விஷயங்கள் கணவனாகிய உங்களுக்கு பெற்றோர்களாகிய உங்களுக்கு வாப்பமாராகிய உங்களுக்கு இங்க வந்தோம் பயான கேட்டோம் சோட்டிட்ட திண்டோம் ரெஜிஸ்டர் முடிஞ்சு துவாசிஞ்சம் செஞ்சம் போனோம் என்று இல்லாம உங்களோட குடும்பத்துக்கு சொன்னீங்க இன்னென்ன விஷயங்களை பயன்ல சொன்னாங்க அவங்களுக்கும் சொல்லுங்க அன்பான் இஸ்லாமிய உறவுகளே இதோட முடிச்சிடாம அவங்களுக்கும் நீங்க ஆடையுடைய விஷயங்களை நான் சொன்னேன் ஆடையுடைய விஷயங்கள் உங்களோட கணவர் கணவர்மார்ட வாப்பமார்ட கையிலேக்கு கயாமத் நாள் அல்லாஹ் தாலா நிர்வாணமாக வச்சு கேள்வி கேட்பான் எனது ஒராசன் நாங்க எப்படி ஏற்பாடுபடுவோம் உலகத்தில் எப்படி பிறந்தோமோ அதமாய் நிர்வாணிகளாக செயல்பாடுபடுவோம் மஹர் மைதானத்துல கேட்பான் அல்லா உன்னுடைய மனைவியுடைய ஆடைய பத்தி கேட்பான் மனைவி அடிக்கக்கூடிய சென்ட பத்தி அல்லா கேட்பான் மனைவி யாரோட வேண்டி கேட்பான் நேச்சர் அதாவது சைக்காலஜியில சொல்லுவாங்க எல்மு ஒரு பெண்ணுக்கு இருபதாயிரத்துக்கு மேல ஒரு நாளைக்கு வேர்ட் பேசணும் வாயிலிருந்து வெளியே போடணும் அப்படி போடல்ல நீங்க தான் பேசணும் நீங்க பேசலண்டா வேற யார் சரி பேசிட்டு போவா வேற யார் சரி அதுக்கப்புறம் நீங்க கோல் எடுத்தாலும் மன்னிச்சு கொள்ளுங்க இன்னைக்கு நிறைய இந்த கோர்ட்ல வரக்கூடிய கேஸ்கள் சுட்டு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கேஸ்களை நாங்க கேட்டு தெரிஞ்சு கொள்ள சொல்லி தெரியும் கோல் எடுத்தா சரியாதான் வச்சுக்கிறேன் என்ன சொல்லுவான் போல்ல இன்னொரு தொடர்பில் உள்ளார் அதுதானே மறுபடியும் ட்ரை அகைன் லேட்ட மறுபடியும் ட்ரை பண்ண கொள்ள காதி கோட்கு கேஸ் பேச முடிஞ்சு நீங்க தான் பேசணும் உங்களோட மனைவி அவருடைய அழகு அவருடைய அத்தர் அவருடைய ஆட அழகு எல்லாமே அவங்களுக்கு மட்டும்தான் ஹலால் அதனால அம்மா இஸ்லாமிய உறவுகளே மனைவியுடைய ஆடையுடைய விஷயம் ஹேமத் நாள்ல கேட்கப்படும் மனைவியுடைய மகரமுடைய விஷயம் கியாமத் நாள்ல கேட்கப்படும் அதனால அந்த விஷயத்த அல்லாஹ் பயந்து கொள்ளுங்க இங்க மாதிரி லோயரை பிடிச்சி கேஸ் பேசலாம் கியாமத் நாள்ல அவன்ட கோர்ட் அவன் தான் ஜட்ஜ் அவன் தான் லோயர் அவனுடைய தான் எனது கோர்ட் அவன் வைக்கிறதுக்கு எதிராக யாருக்கும் போவேலா வைக்கிறது ஒன்று என்ன ஒன்னு நரகவாதி இல்லாட்டி சுவர்க்கவாதி வலது கையில கிடைக்கும் இல்லாட்டி இடது கையில கிடைக்கும் அதனால இந்த விஷயங்களை நீங்க தான் பார்த்து கொள்ளணும் இந்த மனைவியுடைய விஷயங்கள் அத்தருடைய விஷயங்கள் அதனால இந்த விஷயங்களோட அடுத்து கடைசியாக நான் சொன்னேன் வீண் விரயங்களை ஏனுமானமாய் தவிர்ந்து கொள்ளுங்க ஐசருஹா முனா சிம்பிளாக எடுக்கக்கூடிய நிக்கால அல்லாஹ் பரக்க செய்வான் என்பதாக ஹபீஸ் அல்லாசன் சொன்னாங்க அதனால இந்த விஷயங்களை நாங்க பேணிக்கொண்டு இதுக்கு புற வரக்கூடிய நிக்காக்கள் யார் யாரெல்லாம் திருமணம் செய்யிக்கிறீங்களோ இந்த விஷயங்களை கொஞ்சம் கவனிச்சு கொண்டு தீனுடைய வாழ்க்கையாக எங்களுடைய வாழ்க்கைகளை மாற்றுறதுக்கு வல்லனாய் நல்லா ஹக்கு சுபஹான தாரா நம் அனைவருக்கும் தௌஃபிக் செய்வானாக யா அல்லாஹ் இந்த மஜிலிசை நீ கபூல் செஞ்சிடியா அல்லாஹ் இந்த மஜ்லிஸ்ல முபாரக்கை பறக்கத்தை ஏற்படுத்திடு ரஹ்மானே இந்த தம்பதியுடைய வாழ்க்கையில நீ பறக்க செஞ்சிடியா அல்லாஹ் மிகப்பெரிய ஒரு சுண்ணாவை இவர்கள் நிறைவேற்றி இருக்கிறார்கள் யா அவருடைய எல்லா காரியங்களையும் பறக்க செஞ்சு அவர்கள் என்ன ஹலாலான ஹாஜாத்துகளை வைத்திருக்கிறார்களோ அத்தனை ஹலாலான ஹாஜாத்துகளை நிறைவேற்றி அவருடைய வாழ்க்கையில தீன நசீபாக்கிறியா குடும்பத்தில் இருந்த ஹுஃபாஸ்களை உலமாக்களை துஆத்துகளையும் நீ உருவாக்கிடுவாயாக நாங்கள் கேட்ட அனைத்து நலவுகளையும் அங்கீகரித்து அருள் புரிவாயாக வாஹ்ரதாவான அலமதுல்லாஹ் ரபுல்